உடனே வானவரை அனுப்பி நான்கு விஷயங்களை அங்கு எழுதப்படுகின்றது ஒன்று நம்முடைய ரிஸ்க்கு எவ்வளவு நாம் பெறுவோம் எந்த நிலையில் பெறுவோம் என்று அடுத்ததாக நாம் எந்த அமலை செய்வோம் எப்படி நாம் அமல்களை செய்வோம் என்று மூன்றாவது நம்முடைய ஆயுள் எத்தனை வயதில் நாம் இங்கு இருப்போம் ஹயாத்து நமக்கு எவ்வளவு இருக்கும் என்று கடைசியாக நாம் மரணிக்கும் பொழுது எந்த நிலையில் மரணிப்போம் நல்லவர்களாக மரணிப்போமா அல்லது நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மற்ற நிலையில் மரணிக்கும் மனிதன் மரணிப்பான் என்று அனைத்து விஷயம் எழுதப்பட்டது அப்போ அந்த விஷயத்தில் ஈமான் கொள்வது என்பது ஒவ்வொரு மின் மீது கடமையாக இருக்கின்றது அது ஈமான் கொண்ட நிலையிலும் நம்பிக்கை கொண்ட நிலையிலும் அதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹூ தாலா எனக்கு எந்த விஷயத்தை எழுதி வைத்திருக்கின்றானோ அதை கொண்டு நான் பொருந்திக் கொள்கின்றேன் சாட்டிஸ்ஃபைட் ஆகின்றேன் அது நடந்த விஷயமாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அதற்காக தான் உலமாக்கல் அல் கவா இ அல் கதர் என்று கூறுகின்றனர் கவா என்பது கடந்த விஷயம் நம்முடைய கால நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும் சில விஷயங்கள் துக்கமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது சோதனையாக இருக்கட்டும் இதையெல்லாம் அல்லாவுடைய நாட்டம் பிறகுதான் நடந்தது அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும் எது ஹைர் இருக்கும் நமக்கு இதில் ஏதோ ஒரு ஹைர் இருக்கும் நமக்கு அந்த ஹைரு எது என்று தெரியவில்லை மனிதன் பலவீனமாக இருக்கக்கூடியதற்காக ஆனால் அல்லாஹு தாலா இதை வைத்திருப்பது அவனு ஹைரை நாடிய நிலையில் வைத்திருக்கின்றான் அப்போ அல்லாஹுடைய அந்த பவா மற்றும் கதர் அதன் மீது விதியின் மீது மற்றும் அதில் அமைத்த அந்த விஷயத்தில் நாம் அனைத்துமே நாம் அல்லாஹ்விடம் அல்லாவை கொண்டு நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹூ தாலா என்ன அவனுக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றானோ என்னெல்லாம் அவன் அடைகின்றானோ அதை கொண்டு அவன் பொருந்திக் கொண்டு அதை கொண்டு அவன் சாட்டிஸ்ஃபைடாக ஆக வேண்டும் அதே போல இரண்டாவது விஷயம் மனிதன் அவனுடைய உள்ளம் அல்லாஹூ தாலா என்ன கடமையாக்கி இருக்கின்றானோ என்ன கட்டளை கொடுத்திருக்கின்றானோ அதை செய்வதற்காகவும் அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் அதே போல் அல்லாஹு தால எதை இருக்கின்றானோ அதிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகுது விலகிக் கொள்வதற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக சில நேரத்தில் மனிதன் சில சட்டங்களை அல்லாஹு நம் மீது கடமையாக்கிய சட்டங்களை செய்வதில் சிரமங்கள் இருக்கும் ஐவேளை தொழுகை ஜமாத்திடம் வரணும் பிறகு நின்று தொழுவனும் இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கின்றது கடமையான விஷயங்கள் என்று மனிதன் சிரமப்படுவான் அல்லது அவன் சிரமத்தை உணருவான் சொல்லாவிட்டாலும் நாவால் சொல்லாவிட்டாலும் அவனுடைய எண்ணத்தில் அதை ஏன் இவ்வளவு ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா கடமையாக்கினான் என்ற கேள்வி வரும் அதையும் வராமல் அல்லாஹு தாலா வைத்தது அவன் நம் மீது கடமையாக்கியது நாம் அதை பொருந்தி கொள்வதுதான் ஒரு முக்மீனுடைய அடையாளமாக இருக்கின்றது அதே போல தடுத்த விஷயம் நமக்கு அது பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் சரி அது ஈர்ப்பக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை தடுத்திருக்கின்றான் என்றால் அது எனக்கு ஹைறு தான் என்று நாம் அதை பொருந்தி கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான பொருத்தம் என்று இருக்கின்றது இதை தான் முஸ்லிமுடைய ஒரு ஈமான் உள்ளவனுடைய ஒரு தன்மையாக இருக்கின்றது அல்லாஹு அல்லாஹுடைய ஷரியத் மார்க்க சட்டங்களை அவன் புரிந்து கொள்வான் அது அவனுக்கு சாதகமாக இருக்கட்டும் அல்லது அவனுக்கு பாதகமாக இருக்கட்டும் அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை கொண்டு அவன் பொருந்தி கொள்வான் எடுத்துக்காட்டாக ஆண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்தந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கடமையானது சில நேரத்தில் என்னடா இவ்வளவுக்கு விஷயங்கள் இருக்கின்றது என்று நினைப்பான் மனிதன் ஆனால் நம் மீது அல்லாஹால கடமையாக்கிய விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் அதே போல பெண்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹால கடமையாக்க இருப்பான் எடுத்துக்காட்டாக ஹிஜாப் என்ற விஷயங்கள் அப்போ அல்லாஹால ஹிஜாபை கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் பெண்களை அல்லாஹ் அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அல்லாஹால இந்த விஷயத்தை ஏற்படுத்தினான் என்ன என்று ஒரு மன சங்கடத்துடன் அதை அமல்படுத்துவதும் அல்லாஹு தாலாவிடம் அது ஒரு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள இதனால தான் நபி சொல்லா நிறைய நேரத்தில் துவாக்கள் கேட்பார்கள் கேட்பார்கள் என்ன துவாக்கள் கேட்டார் கேட்பார்கள் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ரிதா பாதல் கதா அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ரிதா பாதல் கதா யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நான் விரும்புகின்றேன் எந்த இப்படிப்பட்ட விஷயம் நீ எதை எனக்காக விதித்தாயோ அதை நாம் பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் அந்த நிலையும் எனக்கு ஏற்படுத்துவாயாக நீ எந்த விஷயத்தை எனக்காக அமைத்தாயோ அது நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாக இருக்கட்டும் அதை கொண்டு நான் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை எனக்கு கொடுப்பாயாக என்று நாம் கேட்பது அதை கொண்டு நான் சாட்டிஸ்ஃபைடு ஆவதும் அதை கொண்டு நாம் அட்ஜஸ்ட் செய்து செல் செல்லக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுப்பாயாக என்று நபி சொல்லா அலிஸ்லம் கேட்பார்கள் அதே போலதான் ஹதீஸில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் வருகின்றது த அந்த மனிதன் ஈமானுடைய ருசியை சுவைத்து விட்டான் யாரு மன் ரவிய பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் நபியா யாரு என்னுடைய ரட்சகன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று பொருந்தி கொண்டானோ என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பொருந்தி கொண்டானோ என்னுடைய நபி முகமது சல்லாஹு அலேஹுவ செல்லம் என்று பொருந்தி கொண்டானோ அவன் உண்மையாகவே ஈமானுடைய ருசியை அவன் சுவைத்து விட்டான் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ருசி உண்டு ஈமானுடைய அந்த ருசியை நாம ஒரு ஒரு முறை அதை சுவைத்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு எந்த ஒரு ருசியும் நமக்கு அதற்கு ஈடாக இருக்காது அல்லாஹு அந்த விஷயத்தை ஏற்படுது அப்போ என்ன அர்த்தம் எப்படி ஒரு மீன் அந்த மூன்று விஷயங்களை அவன் கொண்டு பொருந்தி கொண்டு அதனுடைய சோயை அவன் எடுத்துக்கொள்வான் ஒன்று ரதீத்து பில்லாஹி ரொப்பன் இந்த விஷயம் இதைதான் சுஹான்லா நாம காலை மாலையுடைய துவாக்களில் நாம கூறுகின்றோம் மூன்று தடவை எவன் ஒருவன் சொற் எவன் ஒருவன் காலையிலும் மாலையிலும் மூன்று மூன்று தடவை இந்த ரவி துபில்லாஹி ரொப்பன் நோபில் இஸ்லாம் இதி நபி முகமது நபியா என்று கூறுகின்றார்களோ இப்னு மஜாவில் வரக்கூடிய சஹிஹான் ஹதீஸில் அவனுக்கு சுஹான் அல்லா சொர்க்க மறுமை நாளில் சொர்க்கத்தில் நுழைவதற்கான எந்த ஒரு தடையும் இருக்காது என்று ஆனால் இந்த மூன்று விஷயத்தையும் அவன் மனப்பூர்வமாக பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ன பொருத்தம் ஒன்று ரவி துபில்லா ரொப்ப நான் என்னுடைய ரட்சகன் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய பரிபக்குவப்படுத்தக்கூடிய ரப்பு அல்லாதான் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவன் சான்று பகிர்கின்றான் முழுமையாக அப்போ என்னை படைத்து பரிபாலிக்கின்ற என்றால் அவனுக்கு மட்டுமே நான் வணக்கம் வழிபாடு செய்ய வேண்டும் அவனுடைய கடமை அவனுடைய கட்டளை பற்றி மட்டும்தான் நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் வந்து விடுவது இது ரதீத்து பில்லாஹி ரொப்பன் என்ற விஷயத்தை கொண்டு பொருந்திக் கொள்வது இரண்டாவது ஒபில் இஸ்லாமி தீனா இஸ்லாம் இந்த மார்க்கம் இந்த இனிய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இதில் இருக்கக்கூடிய கடமைகள் இதில் இருக்கக்கூடிய சரியத்துடைய சட்டங்கள் அது எனக்கு சாதகமாக இருக்கட்டும் அல்லது எனக்கே ஒரு பாதகமாக இருக்கட்டும் நான் செய்யக்கூடிய தவறுகினால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று மனப்பூர்வமாக இது ஏற்றுக்கொள்வது இது இஸ்லாத்தை முழுமையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய அர்த்தமாக இருக்கின்றது மூன்றாவது முகம்மதின் நபியா நபி முகமது சல்லாஹ் அலையம் என்னுடைய நபி என்று என்ன அர்த்தம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் உண்மைப்படுத்துவேன் அவர்கள் என்ன கூறினார்களோ அதை அவர் சொன்ன விஷயத்தை நான் செய்தியை அதை நான் உண்மைப்படுத்துவேன் ஏற்றுக்கொள்வேன் அவர்கள் கட்டளை விஷயத்தை அவர்கள் எதை செய்யுங்கள் என்று கூறினார்களோ அதை நான் செய்வேன் எதை அவர்கள் தடுத்தார்களோ அதை நான் என்னை வந்து தடுத்துக் கொள்வேன் பிறகு அல்லாவை வணங்க வேண்டும் என்று எப்படி அவர்கள் காட்டி தந்தார்களோ அப்படி நான் அல்லாவை வணங்குவேன் என்ற இந்த நான்கு விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அது மனப்பூர்வமாக இருப்பது நபி சொல்லா அலிஸ்லாம் நம்முடைய நபி என்று நாம் புரிந்து கொள்வது ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயங்கள் இருக்குமே என்றால் சுஹான் அல்லா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலை இருக்கும் மனிதன் இந்த கவா மற்றும் கதர் அல்லாஹு சாலா நிர்ணயித்த இந்த விதியின் மீது ஈமான் கொண்டு பொருந்தி கொண்டான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அது லேசாக தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அது லேசாக ஏனென்றால் சரி அல்லாவுடைய நாட்டம் முடிஞ்சுது இப்ப மனசுக்கு எவ்வளவு நிம்மதி ராகத்து ஏற்படும் இல்லை என்றால் மனிதன் அவன் இழந்த விஷயத்தை சிந்தித்து சிந்தித்து தன்னையும் வாட்டிக்கொண்டு தொடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் என்ன செய்வான் அவன் சிரமத்திலேயே இருந்து கொள்வோம் தன்னை அவன் சில நேரத்தில் அவன் சபித்துக் கொள்வான் என்னல்லதான் ஆச்சு என்னல்லதான் ஆச்சு என்ற நிலை ஏற்படும் அதுவே ஒரு மனிதன் இந்த விஷயத்தை அல்லாஹ் உன்னால் சமர்ப்பித்து விட்டான் நடந்தது நடந்துருச்சு அல்லாவுடைய நாட்டம்தான் என்று நடந்து அவன் ஏற்றுக்கொண்டென்றால் மனசு நிம்மதி அடையும் ராகத்து அவனுக்கு கிடைக்கும் அவனுக்கு நிம்மதி என்ற விஷயம் கிடைக்கும் இதுதான் கடைசியில் வார்த்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன் ஏத்திஸ்டாக இருக்கக்கூடிய பொதுவாக நார்த்திகர் நார்த்திகர் குறிப்பாக நாம் ஐரோப்பியாவில் பார்க்கும்போது அதிகமாக நார்த்திகள் இருப்பார்கள் அந்த ஒரு நார்த்திகள் ஒரு ப்ரொஃபஸர் சவுதிய சவுதியில் இருக்கக்கூடிய இந்த சவுதி மாணவர்களுக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த நாத்திகர் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து நிம்மதியாக வைக்கின்றது அது என்ன விதியின் மீது என்ன ஆனாலும் சரி நல்லது கெட்டதை நீ ஈமான் கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க அதிலே நம்பிக்கை இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு ரிலாக்ஸேஷன் கிடைக்கின்றது அதே நமக்கு என்ன என்றால் அவங்க சொல்றாங்க இதை ஈமான் கொண்டாதவன் இதை ஏற்றுக்கொள்ளாதவன் நிலை என்ன அவன் பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கின்றான் மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றான் கடைசியில் அவன் தீர்வு தீர்வு என்ன நினைக்கின்றான் சூசைட் செய்து கொள்வதும் தற்கொலை செய்து கொள்வதுதான் ஒரு தீர்வு என்று நினைத்து தன்னை மாய்த்து கொள்கின்றான் அதனால அவனுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் என்பதே கிடையாது அல்லாஹ் இந்த தத்தீரை கொடுத்திருக்கின்றான் என்றால் நம்முடைய நிலைக்கு அல்லாஹ் ஒரு ஹைராக தான் வைத்திருக்கின்றான் ஆக எந்த விஷயம் சந்தோஷம் இருந்தால் சந்தோஷமான விஷயம் அல்ஹமது இல்லா அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் இல்ல சிரமமான விஷயம் இருக்கும் பொழுது நாம் அல்லாஹு தாலாவும் நாம் சரி அல்லாஹுடைய நாட்டம் என்று நினைத்துக் கொண்டு நாம் பொறுமையுடன் நாம நிலையாக நம்முடைய அமல்கள் என்ன செய்ய செய்ய செய்து கொண்டிருந்தோமோ அல்லாஹு தாலா எப்படி நாம் துதித்து இபாத செய்து கொண்டிருந்தோமோ அந்த நிலையில் செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா நம்மை புரிந்து கொள்வான் மன் மன் ரவியபில்லாஹி பில்லாஹி மன் மன் ரவியபில் மன் ரவியபில் பில் ரவி அல்லாஹுபின் ஓமன் சஹித சஹித் அல்லாஹும் யாரு இந்த விதியை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருந்தி கொள்கின்றானோ அல்லாவும் அவர்கள் பொருந்தி கொள்கின்றான் யார் இந்த விதியை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிராசி அடைகின்றானோ அல்லது அவனுக்கு திருப்தி இல்லையோ அல்லாவும் அவனை கொண்டு வந்து திருப்தி அடைய மாட்டான் அல்லாஹும் சாலாவும் என்ன செய்வான் அவனை கோபித்துக் கொள்வான் என்ற ஹதீஸ் வந்திருக்கின்றது ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே அல்லாஹு சாலா நிர்ணயித்த விதித்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அது நடந்த விஷயமாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் பிரகாரம் தான் நடக்கின்றது என்ற ஈமானுடன் நம்முடைய முயற்சிகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தவறாக நம்ம நினைக்கின்றோம் என்ன இருந்தாலும் சரி நான் வீட்டில் உட்காந்தேன்னா எல்லாமே நடக்கும் அப்படி இல்லை முயற்சிகள் நம்முடைய செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த முயற்சிக்கு பலன் அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அது நமக்கு கிடைக்கும் ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்க கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் கலாஸ் மற்றும் விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன அமைத்திருக்கின்றானோ அதை கொண்டு பொறிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவானாங்க ஆமீன் வாஹிருதாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்